ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இந்த கதையை சொன்னா சட்டம் புரியும் அதுக்காக முதல்ல உதாரணத்துக்கு சொல்லணும் ஓ பெரிய கோட்டீஸ்வரர் இருக்க நீ சொல்ல பார்த்து பயமா இருக்கு இருக்காரா தெரியல இன்னும் ஒரு ரெண்டு மாசம் போனாலும் தெரியுமா தெரியலாம் இருக்கா பெரிய அவர் உலகம் முழுக்க வியாபாரம் நடத்திருக்காரு ஒரு நாள் இருக்கா ஒரு நாள் ஜப்பான் இருக்கா ஒரு நாள் ஜெர்மனி இருக்கா அவர் நிமிடத்துல காசாக இருக்க அவ்வளவு பெரிய போட்டி சொல்றது திரும்ப எல்லாம் ஒரு கதை தானே அவர் பெரிய போட்டி சொல்றாரு ஆனா அவர் கூட என்ன பண்றார் தற்செயலாக ஏதோ வியாபாரம் நிமித்தமாக அவருடைய குடும்பம் நம்ம ஊர்ல இந்த ஊர்ல தான் இருக்கு இந்த ஊர் வர நேரம் அவர் குடும்பத்தை நேரம் போய் பார்க்கலாம் போனா பெரிய மகளா நூறு பேருக்காக நமது காலம் வாங்கிடுவாங்க கொட்டி கிடக்கிறது வாதம் இதான் வாழ்ந்த வாதம் அவனே ஒரு மாதம் கழிச்சு அவதான் வாங்க ஆரம்பிச்சுப்போம் அவ்வளவு பிஸி அவர் ரொம்ப அவ்வளவு பிஸினஸ் மேன் தான் பிசினஸ் என்னன்னா ரொம்ப பிஸியா இருந்தா பிசினஸ் அவ்வளவுதான் அவர் பிதாக்கா போகுது அப்படி இருக்காரு அவர் வந்து பார்த்தேன் நம்ம எல்லாம் குறையே எல்லாம் மனைகள் குடும்பத்தோட எத்தனை பணம் சம்பாதாலும் போறாரு உங்களுக்கு குறையே அப்படின்னு கேட்கலாம் எதுவும் வேணாம் எங்களோட இவங்க வாழ பண்ணணும் ஒண்ணுமே பண்ண வேணாம்னா எங்களோட சாப்பிடணும் எங்களோட தூங்கணும் எங்களோட விளையாடணும் இந்த குழந்தைக்கு அப்பா கடலாம் हम डायरेक्ट पढ़ा யார் அந்த ஜாவாய் இந்த எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சா இந்த காரியத்தை நீங்க சொல்லலாம் இது ஒரு பைசா கூட செலவழிக்க ஆனா என்ன அவன் தானே வந்தான் அவ்வளவுதான் வந்து அவர்கள் தொழுகிற இடத்துல அவர்கள் தொழுகிற இடத்துல அவர்களோடு கூடாலும் இருந்தாலும் இவனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு எந்த வேணா சாதிக்கலாம் ஆனா இப்ப ஒன்றும் சாதிக்க முடியாது இதை அவன் தானே கொண்டு வந்துதான் சாதிக்க முடியும் என்று இப்படி இருக்கிறார் போல பகவான் தன்னுடைய சட்டம் அந்த ஒரு சா ஒரு எழுத்துக்கள் அதாவது பரிசாராய சாதுனா வினாசாய துர்க்கு அந்த ச எழுத்துக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தமா அது ஒன்று அண்ட் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு இடம் வந்ததுன்னா என்ன சொல்லுவார் நம்முடைய வியாக்கியாதாரங்கள்லாம் அப்பிரதானே சகாரார்த்தகா அப்பிரதானத்துல சகாரம் அதாவது நான் நல்லவர்களை காப்பதற்கு அவதரிக்கிறான் தீவர்களை அழிப்பதற்கும் அது தான் அப்படின்னா நெல்செய்த கொடுத்த வழியில முக்கியமான காரியத்துக்கு போறோம் வழியில ஆர்வத்துக்கு எதிர்த்து வர அவர் பாத்தீங்கன்னா என்ன இருக்கிறா அப்படின்னு அவரையும் விசாரிச்சிருக்கோம் இது கூட வந்தேன் இதுக்காக தான் முக்கியமா வந்திருக்கேன் நடுவோக்கள் எங்காவது வாகனம் கூப்பிட்டார் சரி அதெல்லாம் வந்தா போகுதுன்னு சொல்லிட்டேன் உண்மையா ஆளுக்கு போக்காக வரல வந்தது இருக்குதான் சரி அதுவும் கிடைச்சதுதான் சரி அதையும் தான் பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டாம் பக்கமாக அப்பிரதானாத்மமாக அது ஏற்படுகிறது தவிர பிரதானாத்மம் அது இல்லையே அதுபோல சாதுபரித்தானங்கிறது அவருடைய அவதாரத்துடைய முக்கிய பிரயோஜனம் அது என்ன ஆயிடுதுன்னா அது வெளிச்சத்திற்காக விளக்கை ஏற்றி வைத்தால் அது விட்டு விழுந்து தானே விழுந்து மடித்தால் அது விளக்கினுடைய குற்றம் அல்ல என்று ஆகவே நல்லவர்களை காப்பதற்காக எம்பெருமான் வந்து அமர்ந்த காலத்திலே சில தீயவர்கள் தாங்களே வந்து எவ்வளவு திருவடியார் வந்து விட வேண்டி இருக்கார் விழாமல் யமமாய போய் விழலாம் இது துக்கம் எங்களுடைய அர்த்தம் என்ன அப்படி காட்டியிருக்கிறார்கள் அதற்கால் ஆயுதா அருணாகள் ரொம்ப காரணம் தஜாத சக்கரவர்த்தி ஒரு பிள்ளையை தந்தான் சொல்லலை அவர் பிள்ளையை தந்தான் சொல்லல என்ன சொல்ல விரும்பும் தயர்களாயிரம் வல்லவர்கள் உட்கொழுந்த தயசங்கத்த மரதனமணித்தளம் என்றார் தகவல் பிள்ளையோட ஒரு மரதகமணி தளம் என்ன ஒரு பெரிய கதாகம் அதாவது குழந்தை பெற்றான் குழந்தை பெற்றான் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டா குளத்தை வெட்டி வைக்கிறார் சாமிக்கிறவன் எதுக்காக குளத்துடைய தீர்த்தத்தை ஏதாவது உபயோகப்படுத்தி கேட்டோம் எல்லாரும் தீர்த்தமாக கட்டோம் ரெண்டு நல்ல காரியங்களுக்காக வெட்டி வச்சா எவ்வளவு கழுத்துல நல்ல கட்டிட்டு வந்து விட ஒரு பிராணனையும் பெற்றான் இப்போ இவன் பிராணம் விட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா குளம் வெட்டி வச்சிருக்காங்க காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னா அது காரணம் அல்ல வெற்றிலையும் நல்ல நோக்கத்தோடு பண்ணினால் அது இன்னொரு பயனையும் அது சந்ததியம் தான் அது பண்ணினவருடைய குத்தம் அதுபோல இவர் பெரிய லோகமெல்லாம் உச்சரிக்க முடியாத ஒரு பெரிய மரண மணி தளம் அதை தயவன் கற்றால் அந்த மணி கட்டாரத்திலே பெயர்களாயுடைய வல்லவர்கள் வந்து உப்பு அழுந்தினார்கள் என் அளவை தாங்களே விழுந்து தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள் என்று சொல்ல ஆயினாலே அங்க கோபத்திலேயே என்ன இருக்குதுன்னா அந்த அதாவது சாதுபரிக்காரன் முதல்ல சொல்லிட்டு அடுத்தபடியாக குர்து விநாசனம் என்று சொல்ற அதுக்குள்ள விநாசாயிட்டு குத்து தான் என்று சொன்னான் அதோட இன்னும் தூக்கமும் அவர் வந்து என்ன சொல்லலாமா அவளை கூட முழுக்க அழிக்கணும்னு சொல்லலாம் நினைக்கிறது எவ்வளவு பாருங்கள் எப்படி இருக்கணும் கோபம் நியாயமாக பார்த்தா பரிசுரானாய சாவுனா என்று இருந்தால் போலே வினாகாரிடம் துட்டானாம் என்று அவர்கள் துஷ்கிருதாம் துட்ட செயல்களை செய்பவர்களை சாவுகளை நல்ல செயல்களை செய்பவர்களை போல நல்லவர்களை சொல்றார் ஆனால் இந்த துட்ட செயல்களை செய்பவர்கள் என்று சொன்ன அவர்கள் செய்த செயல்தான் தப்பை தவிர அவரே தவறு கிடையாது கட்ட அழகல் விவேகம் கருத்து பெரிய விசாரம் மனிதன் நாங்களாம் தம்பின்னு நினைச்சோம் அப்புறம் கிட்டக்க பார்த்தா ஐயோ இந்த ராவணராஜேன்னு உடனே மறுபடியும் வந்து ராவணன் சேர்த்துலாமா இன்னொரு மீட்டிங் போடாது திருப்பி இன்னொரு திருப்பி எடுத்த தீர்மானம் விபீஷனுக்கு தானே வெறும் மறுபடியும் சண்டையை உண்டாக்காது விபீஷோவா புரிவா ராவண சுயம் ஆயிரம் அரிசிருக்கார் தத்தமத்திய அபயம் என்னை எழுதலாம் அவன் ராவணனாக இருந்தாலும் அவனுக்கு நான் அபயம் கொடுக்க அழைக்கும் போகணும் தத்தமத்திய அபயம்னா இருக்கிற யாருமே தெரியாது ஆனா அவன் தத்தம் அபயம் தத்தம் அவன் அபயத்தை நான் கொடுத்து விட்டேன் அவன் அழைத்து அப்படின்னு சொன்னான் அப்ப கூட வியாக்கியானத்துல பெரியவாச்சாரோட காட்டு தனித்துவத்துல விபீஷனை அங்கீகரித்தால் அவனோடு வந்த நால்வரிலே தீர்த்து போவது ராவணனை அங்கீகரித்தால் ராட்சத புரியாக ஜீவித்து போகவே அது ஒன்றும் இது உள்ளம் அது ஒன்றும் நம்படி அதுக்காகத்தான் நான் எவ்வளவு தூரம் வந்தேன் அவளையும் திருப்தி பண்ணிக்கொள்ளணும் என்று அபிப்பிராயத்தாலே தான் நான் இங்கே வந்தேன் தவிர அவர் வதமணம் எண்ணம் எனக்கு கிடையாது என்று சொன்னார் அப்படி அவனுக்கு திருச்சி பண்ணிக்கொள்ளணும்னா அதெல்லாம் சங்கல்பத்தால் நம்ம காட்டணும் வந்து அவனுக்கு படிப்படியாக தன்னுடைய சோழத்தை சௌகரியங்களை காட்டி அவனை கொள்ளலாமே அது அத்தனை அந்த வியாக்கியானங்களே நமக்கு ரொம்ப சூக்கமாக கீதா வாக்கியத்தை எம்பெருமானார் காட்டியிருக்கிறார் பரிசுராமாய சாகுனான் விநாயகாயத்தை சொல்கிறார் தர்ம சம்ஸ்காரமானார்த்தா என்ன தர்மத்தை நிலைநாட்டுவதுன்னா என்ன தெரியுமோ சாக்காத் தர்மம் சொல்லுவானேதான் அந்த தானாக தர்மத்தை அவன் நிலைநாட்டுதல் என்றால் அன்னையே திருநாட்டுதான் அர்த்தம் இது இல்லைன்னா பகவானே இல்லை எது இல்லைன்னா அடியவர்களை ரசிக்கிறாங்கன்னா பகவானுக்கு அவங்க சொரூபம் தந்தாரா இந்த துட்டங்களையும் திருப்பி பணிபட வேண்டாம் பகவானுக்கு சொரூபம் தந்தாரா ஆயினாலே இதுவும் கூட சங்கல்பத்தால் ஆகாது இந்த தாவு தர்ம தர்மசம்சாரமே நடக்கிறதுன்னு சொல்றாரு ஆனா இப்படி ஒன்று பிழைத்து பிழைத்து பிழைத்து இப்படி அர்த்தத்தை காட்டி இப்படிப்பட்ட அர்த்தத்தை போய் அவதாரத்தை போய் வித்யாபூதம் சொல்லிட்டார் அப்புறம் அடிப்படையே இல்லாத போடுது எப்படி சொல்றது ஆயினாரு எம்பெருமான என்ன சொல்றாங்கன்னா இது மித்யா அல்ல எம்பெருமான் அவதரிக்கிறதும் சத்தியம் அதை அவர் பண்ண சேவைகள் அவை அத்தனையும் சத்தியம் சத்தியத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று மேல காட்டி கொண்டு போக அது அடுத்தபடியா இதே கீதையில இந்த ரெண்டு ஸ்லோகம் சொல்லினா உடனே அவனே பகவானே என்ன சொல்றாங்க தெரியும் ஜென்ம கர்மம் ஜெயம் एवं योगेति तत्त्वतः त्यक्त्वादेहं पुनर्जन्म நைதி மாமியத்து பௌத்துனா என்று ஒரு என்ன சொல்றான் என்னுடைய ஜென்மம் என்னுடைய கர்மம் எல்லாம் மே ஜென்மம் மே கர்மம் திவ்யம் திவ்யம் என்னன்னா ரொம்ப உயர்ந்தவை புனிதமானவை ரொம்ப வசந்தவை அப்படின்ற அதாவது இன்னும் திவ்வர் தாத்துவுக்கு பதினெட்டு அர்த்தங்கள் உண்டு அந்த திவ்வர் தாத்துக்கு அது உறுதியானதுன்னு அர்த்தம் உண்டு ரொம்ப திருடமானது ஆயால அந்த ஜென்மம் கர்மாவா கொஞ்சம் வித்தியாசமானதுல சத்தியம் அவரே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யார் ஏவம் வேட்டி எவரும் இந்த உள்ளவழி அறிகிறானோ அவன் தேகம் கேட்பார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் இந்த உலகை விட்டு பிரிந்தால் அடுத்த கடன் என்ன ஆகுது கேட்டார் மாம் ஏற்றி என்ன வந்து அடைகிறான் மாம் ஏற்றி புனர்ஜென்மனை ஏற்றி மறுபடியும் அவன் சம்சாரத்துல ஒரு சிறவை கிடையாது நேரம் வந்து என்னையே வந்து அடைந்து விடுதலாம் என்று இப்படி சொல்லியிருக்கோம் இதுக்கு கூட அர்த்தம் சொல்லலைன்னா அதாவது அவதாரத்துடைய தத்துவத்தை எவன் உள்ளபடி அறிந்து கொள்கிறானோ அதாவது அவதார ரகசியத்தை எவன் நன்றாக தெரிந்து கொள்கிறானோ அவன் உள்ளபடியே என்ன வந்து அடைந்து மோக்க சுகத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லியிருக்கிற இடத்துல போய் அவதாரமே பொய்யா அர்த்தம் பண்ணினா என்ன ஆகுறாங்கன்னா அப்படிதான் பண்ணி வச்சிருக்கா அவர்கள் சொல்லிட்டா திரும்ப ஜன்ம கர்மச்சனை திவ்யம் ஏவம் யோகி தப்புதா நமக்கு கீதையில காட்டியிருக்கிறார் நம் தொடக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே இந்த பெரிய விசாரம் இரண்டாக பிரிந்து விடுகிறது அங்கேயே என்ன விசாரம் வருகிறதுனா எல்லாம் மெய்யன்னு சொல்றதா எல்லாம் புரிஞ்சன்னு சொல்றதா எல்லாம் மெய்யன்னு சொன்னால்தான் மேல நமக்கு எல்லாமே ஓடும் எல்லாமே பொய்யா இருந்ததுன்னா எதுவுமே அது பேர் சாஸ்திரமே ஓடாது ஏன்னா இல்லாத சாஸ்திரத்தை இல்லாத கண்ணனை கொண்டு இல்லாத அர்த்தம் கேட்டு அதான் நமக்கு ஒரு தத்துவம் விளங்குகிறது என்று சொல்லி நானும் அக்காலே உச்சீவிக்க போகிறோம் என்று சொன்னால் அது எப்படி கொள்ள முடியும் சர்வம் சத்தியம் என்ற அதனால்தான் எவ்வளவானுடைய சித்தாந்தத்தில் எங்க எடுத்தாலும் கடைசியில விரிவாக்கியத்துல கூட கடைசியில விரிவாக்கியத்தை முடிக்கச்ச என்ன சொல்ல தெரியுமோ இது சர்வம் சமஞ்சதம் அப்படின்னு எல்லாம் சமஞ்சதமா அர்த்தம் எல்லாம் பொருத்தமானது எல்லாம் பொருத்தது எதுவுமே பொருத்தாமல் போகவே இல்லை சாதாரணமான கேள்விகளுக்கு கூட சில விடயங்கள் பொருந்தாம போய்விடுகிறது அப்படி இருந்தா அது என்ன பேருனா அபமன் ஜபம் பேரு அபமன் ஜபம்னா இதோ வெயிலுக்கு உண்டான வார்த்தையை அதான் அந்த மாதிரி வார்த்தை வெயிலோட கூட இப்ப கிடையாதுன்னு அபமன் ஜபம் அப்படின்னு முக்காக அர்த்தம் சமஞ்சபம்னா பொருத்தமானது அர்த்தம் அபமஞ்சபம்னா பொருத்தமே இல்லாததுன்னு அர்த்தம் பொருத்தம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே பொருத்தமானது அதனால்தான் இது சத்தியாதி அப்படின்னு இந்த சத்தனாலே சத்தினாலே உள்ளதே என்று சொல்லினாலே இந்த மதத்திற்கு உண்டாகும் ஒரு பெருமை காட்டியிருக்கிறார்கள் அத்தை கீதா வாக்கியத்தில் ஒவ்வொரு முதல் சோகம் தொடங்கி கடைசி சோகம் வரைக்கும் விடாமல் இருப்பதுமானால் அப்படியே காட்டிக் கொண்டு போய் நமக்கு அற்புதமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார் அது ஏதோ சுருக்கமான அவதார ரகசியம் அவற்றம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அனுபவித்து கொண்டே போவது ஆரம்பிச்சா அது ரொம்ப பெரிய விடயமாக இருக்கும் அந்த எம்பெருமான் அவருடைய திருவடி வாழ்க்கையை நாம் எப்படி இருக்கணும் என்றால் அதான் பகவத் கேட்டதை ஆத்மஸ்வரூபத்தை ஞானி என் சாதனத்திற்கு அர்த்தம் கட்டின மாதிரி ஞானி என்றால் ஆளுனா பகவானுடைய அடிமை நான் என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் தான் ஞானி என்றெல்லாம் கூட அதெல்லாம் ரொம்ப அந்த இடங்களில் ஏழாவது அத்தியாயத்தில் அந்த விஷயத்தை காட்டுகிறார் இதெல்லாம் கீதையே என்ன செய்வோம் ரெண்டே ரெண்டு பகவான் தெய்வங்கள் நாமும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இவங்கள் முகதாரம் வாழ்வை தந்தவன் முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா தர்மக்கேள்வே குருக்கேள்வே சமவேதா யோசவா மாவதாக பாண்டவாக செய்ய சிவபுருவத்தை சஞ்சய துரியோதனா துரியோதனன் முதலான புத்தர்களை எப்படி சொல்லியிருக்காங்க நான் பாண்டவாக சொன்ன மாதிரி துரியோதனாதிகளாக சொல்லி கொடுத்துருக்கிறவங்க அப்படி சொல்லல அவன் ஆரம்பிக்கிச்சே என்ன பண்ணிட்டா தெரியுமா மாமகாகம் என்னுடையவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்யலாம் என்ன எங்க படிக்கலாம் போய் எங்க இருந்தா தர்ம கேந்திரம் தர்ம கேந்திரத்தோ போன பிற்பாடு எது ஜெயிக்கணும் நீங்களே சொல்லணும் கேட்கிற கேள்வியோ இருப்பார்கள் தர்ம கேந்திரே குரு கேந்திரே சமவேதா அவர்கள் தர்ம கேந்திரமான குரு கேந்திரத்தில் போனாலே போன இடத்துல என்னுடைய விருதுகளும் ஆண்டவர்களும் என்ன செய்தார்கள் சந்தையா சொல்லணும்னு கேட்டான் எப்ப இவன் என்னுடைய வழியில் இவன் அபிமானித்தாலும் அவன் சொல்ற நிர்வாகத்துக்கு கீதா வாக்கியத்தினுடைய தொடக்கத்திலேயே பொழுது அவன் சர்வாத்மனா அந்த ஆசன் அவன் உள்கொள்வான் வெளிக்கண் வந்து அவன் கூடுவதில்லை உள்கண்ணும் கூடுவான் உள்கண்ணும் இந்த வார்த்தை வரும் எங்களுடைய எப்ப அபிமானிச்சாலும் அப்பவே அவர்களுக்கு நாக தன்மையா போடும் அவன் கேட்டு கேட்டு அவருமே இல்லை அது என்ன ஆதரவு வைத்தோம் அப்படின்னு யாரை கேட்டான் சந்தேகத்தை கேட்டான் உடனே சந்தேகம் போனான் எந்த யோகேஸ்வரா கிருஷ்ணா எந்த பார்த்தா சமுத்திரா தத்ரீ தத்ர தத்ர விஜயா தத்ர ஸ்ரீ விஜயா தத்ர பூமி பூமினா ஐஸ்வர்யம் விஜயம்னா வெற்றி